இது இன்னைக்கு தான் நம்ம தம்பியா பெரிய தம்பிகிட்ட தெரிஞ்சு ஞான தம்பியில தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாரு இந்த ஞான தம்பி எப்பவுமே இருந்து தெரிஞ்சுட்டு சொல்ல போவேன் அதனால நான் ஒன்னு சொல்றேன் கேளும் அப்படின்னாரு என்னன்னாரு துஞ்சலும் துஞ்சல் இயலாத போதேனும் நெஞ்சகம் ஐந்து நினைமின் நாள்தோறும் நினைமின் எதேன்னு கேட்டாங்க என்ன தம்பி இப்ப குருநாதன் ஆயிட்டு கனபாடிகள் எல்லாம் சிஷியர் ஆயிட்டான் மினிமின்னு தம்பி உத்தரவு பண்ணுது நன்னா கேளும் நன்னா கேளும் அங்கங்க இருந்து ஈய ஓட்டாதீர் கேளும் சரி வஞ்சகம் ஆற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செடுத்து நீ திருவேந்தெழுத்து எப்பொழுது இருக்கட்டும் கனபாடிகள் உள்ளத்துல அது இதுவரைக்கும் படிச்சிருக்க மாட்டேன் <laughs> இல்ல படிச்சிருக்கல அதனால இன்னிலிருந்து திருவேந்தெழுத்து கவனமா இருக்கட்டும் ஏதோ பெரும் புண்ணியம் இங்க பெரியவாளுக்கு அந்த பூணூர் கல்யாணம் போட வர நாங்கள் உபதேசம் பண்ணிட்டோம் மனிதர் நன்னா படியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதியத்தை அப்பனார் அப்ப ஏழு வயதுல ஞானசம்பந்தனுடைய இல்லத்துல இடங்கூறி விளக்குன்னா இடங்கூறி விளக்கலாமே ஐயா அந்த பதியம் எப்படி பாடப்பட்டது ஏழாம் நூற்றாண்டில் எங்கே சீர்காழியில் எந்த இடத்தில் அவருடைய அரண்மனை அவனுடைய மனையிலே எப்பொழுது பூணூல் கல்யாணம் விட்டு அந்த கனவாரிகள் எல்லாம் புறப்படுகின்ற பொழுது சில ஐயங்களை அவரிடம் கேட்க அந்த ஐயங்களுக்கு விடை சொல்லி இந்த மந்திரத்தை உதேசித்தார் அப்பொழுது சொல்லப்பட்டது என்னமோ நம்ம வீட்டு அடுத்து வீட்டு கல்யாணம் மாதிரி அப்ப பாண்டது துஞ்சலும் துஞ்சலும் காதலாகி கசிந்து கண்ணியை மல்கி அப்படிங்கிறது பதினாறாவது வயதில் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு பாடுறார் அப்ப துஞ்சலும் துஞ்சல் இல்லாத அந்த பதியத்துக்கும் காதலாகி கசிந்து கண்ணீர்கிற பதியத்துக்கு இடைவெளி எப்பொழுது ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னும் பின்னும் இப்படி சொல்ல முடியுமா அதுதான் வைணவர்கள் கஷ்டப்படுறாங்க எங்க பன்னெண்டு ஆழ்வார் பாடினாங்க ஏதோ ஊர் இந்த ஊர்ல பாடினாங்கன்னு சொல்றோம் இப்படி இடங்கூறியெல்லாம் விளக்கங்களால முடியல சுவாமி ஏன் சேக்கடார் போல ஒரு பெரியவர் இருந்து பன்னிரெண்டு ஆழ்வாரை பாடல பாவம் அவங்களுக்கு வருத்தம் தான் படுறாங்க வருத்தம் படுறாங்க கிடைக்கலையா சார் எங்களுக்கு என்ன பண்ற சுவாமி நமக்கு ஏதோ பெருமானம் கிடைச்சது அதனால நல்ல பெருமானத்தை படிக்க வேணாமா சரிய பதினாறாவது வயது எங்கே பாடியது நல்லூர் திருமணத்தில் எப்பொழுது பாடியது அந்த திருமணம் நடந்து அந்த பெண்ணை அந்த பெண்ணை அந்த கையில் அப்படியே வந்து அப்படி அழைச்சிட்டு வர்றார் அழைச்சிட்டு வரும்போது அப்பதான் சொல்லுகிறார் அது யாருக்கு பாடினது என்ன இது வந்து கனபாரிகளுக்காக பாடினது எது முன்ன பாடினது இது அப்படி இல்லை அந்த காலத்தில் அவர்கள் அவருடைய இருக்கும்போது இருந்த அடியவர்களுக்கு பின்னர் வழி வழியாக வருகின்ற நம்போன்ற எல்லோருக்கும் சொன்னது அதனால என்ன பண்ண ரொம்ப அருமையா சேர்க்கலா பெருமான் அது எதற்கு பாடினதுனாரு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மாக்களும் உய்வதற்காக பாடியதுன்னு அதுலதான் நான் திருவேந்தெழுத்து சொல்லவே சொல்றார் இங்க வந்து வெறும் ஐந்தெழுத்து மட்டுமே சொன்னார் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே சொன்னார் அந்த ஐந்தெழுத்து எது இங்க சொன்ன காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது என்ன சொல்லுதோ எதிர்வேதம் என்ன சொல்லுதோ சாமி அதை அழட்டிக்க வேணாம் நான் அப்படியே சாரத்தை பிழிஞ்சு கொடுத்துட்டேன் விட்டுறான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாமம் நம சிவாயவே ரெண்டு பதியம் அவர் சொட்டுணை வேதியன் சோதிவானவன் அந்த கடல்ல இருக்கும் போது கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயு சுந்தரமூர் சுவாமிகள் எங்க பண்ணுது பாண்டிக்கோவில் மற்ற பற்றனைக்கின்றி நின் பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் பிறவா தன்மை வந்த எதினேன் கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரை ஒரு பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் மெச்சுவாய் இது போல் மணிவாசகர் ஒரு ஒரு பா ஒரு பாட்டு பாடியிருக்கார் போற்றி ஓம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றி ஓம் நமச்சிவாய புகலிடம் பிரிது ஒன்றில்லை போற்றி ஓம் நமச்சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய் போற்றி ஓம் நமச்சிவாய ஜய ஜய போற்றி போற்றி நால்வர் பெருமக்களாலும் விடாமல் சொன்ன அருமையான மந்திரம் இந்த மந்திரம் ஆகவே இப்ப பாருங்க அந்த காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இந்த பெண்கள் வயப்படுகிற காமம்ங்கிற அந்த பெரிய மீனானது சுறா மீன் ஆணு திறந்து இந்த காலை பிடிச்சு இழுக்குதான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு இனிமே எங்க பிழைக்கிறது ஏன்னா வெறும் கடல்ல மட்டும் இருந்தோம்னு சொன்னா ஏதோ அலை இங்க அடிக்குது அங்க அடிக்குது என்னப்பா ஒரு கரையை பக்கம் பத்தி போயிடலாம் இங்க அந்த அலையும் அடிக்குது அதுக்கு மேல சூறாவளி காற்று அடிக்குது அது மேல காலானது இழுக்க முடியாத சுறாமீன் வேற இழுக்குது என்ன பண்ண இனி என்னே உய்யுமாறு என்று என்றெண்ணி இனி பிழைக்க போவதில்லை நினைச்சது நல்ல வேலை ஒரு ஒரு ஒரு ஒரு அப்படி ஒரு சின்ன பிடி கைப்பிடி வந்தது அது என்னன்னா நமசிவாய என்று வந்தது ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனே இதெல்லாம் என்ன பண்ணும் நமக்குன்னு சில சமயம் ஆன்மீகங்கள் இருக்குல்ல மாந்தோர் வருதல்ல ஆன்மீகங்கள் அது நல்ல ஓவியர் விட்டு வரைய சொல்லி நல்ல கடலை போட்டு அதுல ஒரு ஆன்மாவை போட்டு இந்த ஆளை அப்படி இப்படி அடிக்கிற மாதிரி வச்சு ரொம்ப நேரம் செய்யணுத சரிங்களா அப்புறம் காலில் வந்து ஒரு மீன் அப்படி கவர மாதிரி வச்சு ஒரு பிடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சு அந்த ஓவியத்தை போட்டு இந்த பாட்டை போடணும் இது வரைக்கும் எந்த இது போட்டிருக்குமே போட்டிருக்கணும் எப்படி வளரும் சாமி எப்படி வளரும் சமய வளர்ச்சிக்கு இதெல்லாம் செய்வேன் நம்ம மறையெல்லாம் போடலாம் இல்ல அப்படி போட்டு இந்த பாட்டை கீழே போட்டோம்னா ஒரு பத்தாவது ஒரு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க கூட யாரோட ரெண்டாயிரம் ஆன்மாவில் இருபது பேர் பார்க்கட்டுமே இருபது பேர் இருபது பாருப்பா மணிவாசர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுட்டாருப்பா படம் பிடிச்சு காட்டுறாரு போன இதில் வந்ததுப்பா பார்த்தீங்கன்னா ஏப்பா நாமெல்லாம் எங்கேயோ நம்ம பெரிய திருவண்ணாமலையிலையும் மயிலாடுதுறையிலையும் இருக்கும்னு நினைக்கிறோம் கடைசியில் இங்கேயும் இருக்கிறேன் கடலுக்குள்ள ஒரு பாட்டுனா ஒரு பாட்டியா திருவாசகத்தில் என்று ஒரு நாலு ஆன்மா நினைக்குமே நினைக்குமே மனிதர்கள் என்னதான் செய்கின்றன என்னவோ செய்கின்றன ஆமா சமயம்னு நீங்க நிச்சயமா இந்த மாத இதழ் வந்ததுன்னு சொன்ன அந்த மாத இதழ்ல ஒரு இது வரைக்கும் அருமையான இந்த மாதிரி ஓவியமான ஒரு அல்ல புதுமையான கருத்துக்களா ரொம்ப எழுதக்கூடாது அப்படி நாம் பக்கம் பார்க்கணும் கனியனே துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று என்று எண்ணி ஐந்தெடுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே திருவைந்தெழுத்துங்கிற ஒரே ஒரு அந்த புனைதான் இவ்வளவு இடையூற்றையும் காப்பாத்துதான் எது எது முன்னால முதல்ல என்னது பெரும் பிறவி பவம் தடந்திரையால் எற்றுண்ணல் அப்புறம் இதனால வந்து கலக்குண்டல் பெரிய காற்றினால அப்புறம் காமவான் சுரவின் வாய்ப்பட்டு கீழே அது காலை பிடிச்சி விழுக்குது இத்தனை இடையூறும் அந்த தண்ணீருக்கு மேலும் தண்ணீருக்கு உள்ளுமாக நிகழவும் கடலுக்குள்ள நிகழவும் ஆனா இவர் பிடித்து கொண்டிருக்கிறார் கேட்டா அது என்ன புனை ஐந்தெடுத்தின் புனை பிடித்து புனை பிடித்து என்ன செய்யறார் கிடக்கின்றேனை வேற வழியே கிடையாது அவ்வளவுதான் துணியினர் நீங்க கேதாரத்துக்கு போகணும்னு சொன்ன கௌரி குண்டத்துல வெந்நீர் அருமையா வெந்நீராவே பொய்கை இருக்கு நீங்க குளிக்கும் போது வெந்நீராவே இருக்குது பத்த வச்சு பாருல குளிக்கலாம் குளிச்சுட்டு மேலே ஏறணும் பதினாலு கிலோமீட்டர் மேலே ஏறணும் ஏறும்போது வேற வழி என்ன ஒன்னு குதிரையில போலாம் இல்லைன்னா ஒரு குச்சி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஊனி போலாம் அப்படி ஊனும் போது இந்த புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே படுபாதாளம் விழுந்தால் விழுந்ததுதான் இந்த புறம் மலை சரிவு இந்த புறம் கொஞ்சம் உதவுனா இந்த புறம் எதுன்னு கை கீழ கால பட்டு வலிக்கும் இந்த புறம் தள்ளம்னா போச்சே போச்சிடுவேன் அதுல குதிரை குதிரையில போறதுதான் நாங்கெல்லாம் குதிரையில தான் கூட போனோம் நடந்து போகல அந்த குதிரைன்னா அது பழக்கம் இருக்குது பதினாலு கிலோமீட்டர்ல ஏழு எட்டு கிலோமீட்டர் போகும் இறங்கிடுவோம் இறக்கிடுவான் கொஞ்சம் ஏதாவது டீ சாப்பிட்டுக்கலாம் திரும்ப கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் குதிரை மேல இருந்தா அது நேர செங்குத்தாயிரும் அந்த குதிரை போகும்போது அது போற போக்குல தான் போகணும் இவனுக்கு ஏன்னா மேல அது ஏறும் போது இவனுக்கு பின்னால தள்ளும் ஏன்னா பள்ளம் இல்ல மேல செங்குத்தாயிரும் போது நீங்க கீழே இறங்கும் போது முன்ன தள்ளும் நீங்க மேல அந்த குதிரை மேல எல்லாம் பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ இப்படி பிடிச்சுக்கணும் நாம எதிர்நீச்சலா கீழே இறங்கும் போது இப்படி தள்ளுதில்ல நம்ம இப்படி நின்று இருக்கணும் பதினாலு கிலோமீட்டர் என்ன பண்ணு அந்த குதிரையில ஏறினா வேற வேற வழி இல்லை எது ஞாபகத்து வரும் இப்படித்தான் சுந்தரர் வெள்ளையானை மீது பெருமை போக சேரமான் பெருமாள் குதிரை காதல திருவெஞ்செழுத்து ஓதி போனாராம் எனவே அவருக்கு அந்த குதிரையிலே திருவெஞ்செழுத்து ஓதி நம்ம இந்த கேதாரம் போறோம் பெருமானி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் தன்னால வரும் வேற வழி நற்றவா நற்றவா உனி நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சு வாயுவேன் ஏன் அவனும் ஹிந்தி தெரிஞ்சவன் நம்ம தமிழ் தெரியாது ஓ அவரை செலவு அப்படின்னு சொன்ன ஏதோ சொன்னு வச்சுங்க அவன் குதிரை ஏதாவது இப்படி இப்படி தெளிச்சுன்னு குதிரையை அடிச்சான்னு வச்சுங்க அது குதிரை துள்ளும் இன்னும் கீழே போடுவோம் அதனால இன்னும் அடிக்க வேணாம்ப்பா மெதுவாப்பா போற வரைக்கும் போட்டு பரவாயில்லன்னு சொல்லி போகணும் ஒன்றும் அந்த ஹிந்தி ஹிந்தி வேற ஒன்றும் மொழி வழங்காது இனி என்னே ஒய்யுமாறு என்றென்றென்னே ஐந்தெழுத்தின் புனைபிடித்து கிடைக்கின்றேனே சத்தியம் வேற வழி இல்லை அதே போல கைலா யாத்திரை கைலா யாத்திரையும் அப்படியே ஜீப்ல ஜீப்ல போனோம் இந்த லட்சத்துல நடந்து போறவங்க எல்லாம் போறாங்க பாவம் நாங்க ஜீப்ல தான் போனோம் அஞ்சு நாள்ல அப்படி ஜீப்ல போகும்போது அப்படியே போகுது அப்படி மேல ஏறி விட்டு இப்படி இருந்துட்டு அப்படி விட்டு போகுது இல்லைங்களா இந்த பிறம் அப்படியே படுபாதாளமா இருக்கும் சில இடங்கள் நல்லா தந்தரையாம இருக்குது அப்படி போகும்போது அப்படி ஏறி போறது அப்படி சிறியன்னு ஒரு இடத்துல அப்படி அப்படி இருந்துச்சுன்னா உடனே தண்ணி நிறைய போகும் தண்ணி அது போய் எல்லாம் எவ்வளவு நேரம் போகுது அது வரைக்கும் நின்றுட வேண்டிதான் யார் அதுக்கெல்லாம் அணை போடுறது ஒண்ணு போடுறது அப்படி இருக்க வேண்டியதான் மணி சரியா நாலு நாலரை மணி ஆகி போச்சுன்னு சொன்னா என்னன்னா எந்த இடத்துல தண்ணி போகுதோ அந்த இடத்துல அருமையா டேரா போட்டு கொடுத்துருவாங்க எல்லாம் சைனீஸ் அவனுக்கு மொழி தெரியாது அவன் சீன மொழி பேசுறாள் தான் எல்லாம் ஆனா ரொம்ப விறுவிறுப்பு டேரா போட்டு கொடுக்கறது நேரம் அப்படி நாலரை நான் நாலு நாற்பதுக்கு சரியாயிரம் இங்க ஒரு இதை ஊனுவான் அங்க ஊடுவான் அப்படின்னா அது விரிப்பா உள்ள போக வேண்டியதான் ஒரு ஒரு ஒரு ஒரு டேராவில் ரெண்டு பேர் படுக்க வேண்டியதான் அவ்வளவுதான் அது அப்படியே உள்ள நடுங்கி அஞ்சு அஞ்சு ஐம்புலனும் அகத்தடைக்கு அப்படிங்கிறது ஐம்புலனும் அகத்தடைக்கு போகணும் இவர் இந்த படம் படுத்தார் அந்த படுத்துருவார் என்ன பண்றாரு அடிக்கிட்டு இப்படியே என்ன பண்றது என்ன பண்றது சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஏழு ஏழரை மணிக்கு ஐயா வாங்க கூப்பிடுறோம் சாப்பிட இங்க இருந்து சாப்பிட்டா தேவலான்னு படம் முதலில் இருந்து எந்திரிக்கணுமே நடுக்குவ என்ன அதனால நடுக்குது அதனால அந்த நடுக்கடலோட போய் நின்றுதான் எதேன்னு சாப்பிடணும் இப்படி ஒரு ஒரு ஒரு இருபத்தஞ்சு நாள் இருந்தா என்ன பண்ணுவீங்க அதனால கைலாயத்திட்டம் ரொம்ப கடுமை அதெல்லாம் நிற்கும் போது நாமெல்லாம் இவ்வளவு வசதியும் என்ன அங்க போட்டோ கிட்ட யாரு எடுத்தான்னு வச்சுங்க இங்க அதை அனுப்பிச்சிங்கன்னா இவன் வேண்டாம் வேணும் நினைக்கணும் ஏன் மூஞ்சி மோரையும் அப்படி இருக்கும் மேலெல்லாம் குள்ளாக எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணு தான் தெரியும் கையில எல்லாம் உர போட்டுக்கிட்டு டையும் கட்டிக்கிட்டு பூட்ஸோட கால் தானே பூட்ஸ் காலத்தோடு தான் சாமி கும்பிடுறதெல்லாம் கைலாயனாதா கையில இங்க ஏன் இல்லைன்னா காலு குளிருது அதனால சன்னிதானம் கேட்டது எப்படியா அப்படின்னு எல்லாம் சரதான் சாமியை கைலாயநாதன் வணங்கணும் தூய்மை காப்பாற்ற முடியலங்கிறாதன் தூய்மை காப்பாற்ற முடியல ஒரே ஒரு சொம்பு தண்ணி கொதிக்கிற வெந்நீர் கொடுப்பேன் நீங்க அதுக்குள்ள பல்லு விலைக்கு மூஞ்சிகளுடன் என்னத்தை பண்றது ஏதோ கழுவுனதுதான் வாய் கொப்பளிச்சதுதான் சிவசிவ சிவசிவ சிவசிவ அதெல்லாம் சொல்லப்படாது இப்படி அஞ்சு நாள் ஏறி அங்க போய் மானசரவர் மானசரவர் அங்க குளிக்கிறதுன்னா இந்த அஞ்சு நாள் தான் குளிக்கல சட்டையை அப்படி கழட்டணும்னு சொன்னாலே குளிருது ஆனா மானசரோவர்ல குளிச்சா தேவலாம் இனிமே இன்னொரு தடவை எங்க வர போறோம் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் இனிமே எங்க காண போறோம் கிடையாது அதனால அப்படியே படார்னு பிச்சு அப்படி காக்கா கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து குளிக்கும் நினைச்சோம் அவ்வளோ அடுத்து நல்ல வேலை ஒரு நல்ல அருமையா தைலம் இந்த இந்த தைலம் வாங்கினேன் தலைவலி தைலம் அதை உடனே தேய்ச்சி கீச்சு இதனை ஒன்னும் கை வேலை செஞ்சது இல்லைன்னா அப்படியே இருக்க மாட்டிருக்கு என்ன பண்ணுங்க இப்படிப்பட்ட சமயத்துல தான் நம்ம அந்த திரு ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனி அது மாதிரி கேதாரத்துல போனா நாலு மணிக்கு போனா தொண்டரஞ்சு களிர் மடைக்குங்கிறது அருமையான பதியம் இங்க பாடுறோம் ரொம்ப அருமையா ஓதுவெல்லாம் வண்டு பாட மயில் ஆல இங்கெல்லாம் பிரமாதம் நாம கூட கொஞ்சம் ஓதுவா மட்டும் பாடலாம் மாட்டிருக்கு அங்க போய் இந்த தொண்டர் அஞ்சு தொண்டர் தான் அஞ்சிட்டமே எல்லாம் எங்கயா படுக்க போன உடனே இதுக்கு மணி மூணு மூன்ற அப்போ ஒன்பது படுக்க நல்ல வேலை அடியில் நல்ல நெருப்பு அப்படியே கனகன்னு போட்டு அதுக்கு மேல இரும்பு கட்டில போட்டு படுக்க வச்சாங்க அவ்வளவு நடிக்க போச்சு கஞ்சி கஞ்சி ஒண்ணு வேணாம் சாமி ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்துட்டு மறுநாள் காலையில கொஞ்சம் தேவலாம் பல்லுகள் வலிக்கிட்டு அப்பவே நான் தொண்டதஞ்ச கல்லூரி மடிக்கெல்லாம் எல்லாம் சரியா பாடல வண்டாவது பாடுறதாவது இங்கதான் பாடுவேன் எல்லா வண்டு பாடுறது மயில் ஆளுவதெல்லாம் இங்க கீழே வந்துதான் நேபாளம் வந்தா அப்ப நம்ம இடம் வந்துடுது அப்ப நீங்க பாடலாம் எப்படியா கேதாரத்து பதியத்தை இப்ப பாடுங்க நல்லா இப்படி எல்லாம் இருக்கிறது நம்ம அந்த ஆது வேற வழி இல்லை என்று வருகின்ற பொழுது வேற என்ன பண்ணுவோம் அப்ப தன்னால வந்துடும் அதான் இந்த தனியனின் பெரும்பிறவி பவ்வத்தெவ்வ எற்றுண்டு பற்றொன்றின்றி தனியனிய தோர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்றென்றெண்ணி என்ன நினைக்கலாம் ஐந்தெழுத்து முகத்தின் புனைபிடித்து கிடைக்கின்றேனே இது சாதாரண ஆன்மாவுக்கே வரும் இந்த புத்தி ஆனால் ஞானியாக இருக்கிற மணிவாச பெருமான் பெருமானி இவ்வளவு அல்லற்கிடையிலும் நான் ஏதோ வாழ்கிறேன் என்றால் திருவைந்தெழுத்த ஐய புனைதான் ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனி முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி அப்படி இருந்து தவிச்சிட்டு இருந்த என்ன பெருமானி நீதான் நல்ல அருமையான கரையில அப்படியே கொண்டாந்து ஒதுக்கின அல்லவா அந்த கரை எப்படிப்பட்ட கரை மல்லல் கரை காட்டி அது என்னது மல்லல் பாழா போன அப்படியே ஞாபகத்துக்கு வரணும் மல்லல் வளனி பாத்தீங்களா இந்த சொல்லு எங்க போய் எழுதி இருக்குன்னு மல்லல் மல்லல் வளனி ஒரு சின்ன சூத்திரம் அவ்வளவுதான் மல்லல் மான இந்த இந்த இல்ல என்ன பண்ணும் எது இந்த பல் மல்லல் சீக்குவல் டு வளம் என்று போட்டோம் துல்லாப்பி சொல்லிருந்தா பிழைச்சோம் இல்லைன்னா மல்லல் ஒண்ணு விழுகாது மல்லல் கரை காட்டி அப்ப வளமான கரை அந்த வளமான கரையாவது எது முத்தி பேரு முத்தி பேரு இதுவரைக்கும் முத்தி நெறி அறியாத மூர்கரொரு முயல் வேறி ஆனா இன்னைக்கு பக்தி நெறி அறிவித்து ஐயா நீ நிறைய வென செஞ்சவனாச்சேனாரு பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருடையவர் ஆர் பெறுவரை அப்படிப்பட்ட கரை முனைவனே முதல் அந்தம் இல்ல அந்த கரைக்கு முதலும் இல்ல முடியும் இல்லை அப்படி என்றுமே வளமாக இருக்கிற கரை அது எது முத்தி பேரு மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் யாருக்கு என்ன மூர்க்கத்தனம்னாரு இந்த பெருவிலேயே கடந்து விட்டு இதை விட்டு வெளியில வந்தில்ல அதான் மூர்க்கத்தனம் வேற என்ன பண்ணிட்டு இந்த பெருவிலேயே இருந்திருந்து அதுல இருந்தேன் விட மாட்டேன்றது இல்ல அது மூர்க்கத்தனம் மூர்க்கனேற்கே என்று அருமையா சொன்னார் பரவாயில்ல மணி பன்னெண்டு தானே ஆகுது இந்த ஒரு ரெண்டு பாட்டு முடிச்சிடலாமா ஆமா ரெண்டு தான் கேட்டார் கேட்டாரும் அறியாதான் திருவண்ணாமலையிலிருந்து எப்படி இப்ப உங்களோட கேந்து படிக்கிறதுக்கு புண்ணியம் கிடைக்குதுங்களே என்ன ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு படுத்தா என்ன வேணும் பரவாயில்ல அல்லவா அதனால பரவாயில்ல இராப்பகலாய் பேசும்போது எப்போது உங்களுக்கு கொஞ்சம் டயர்டு வந்து வச்சுங்க இந்த வரி வந்துடணும் எது இராப்பகலாய் பேசும்போது எப்போது சிவ சிவ மாதம் ஒரு நாள் பன்னெண்டுங்கிறது பன்னெண்டு நீட்டிச்சாதான் என்ன போட்டுது அட இப்ப விடிஞ்சாதான் என்ன பண்ணிட்டு போறோம் ஆமா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் அல்லவா இரவுங்கிற கரையை காட்டி நேர போய் நீராடி அருமையா பெருமான தேசத்துக்கு வந்துட்டு வந்துடுறோம் வீடு வீடு போய் எல்லாம் இல்லாம சிவ சிவ அதனால கேட்டாரும் அறியாதான் இதுவரைக்கும் ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு அவன் பெருமானை அறிவிக்க முடியாது என அந்தந்த ஆன்மாவே அறிந்து என்பவன் அல்லவா கேட்டு ஆறு அறியாதான் கேடு ஒன்றில்லான் அவனுக்கு ஏது அந்த மீது ஆதி ஒண்ணும் இல்லை கிளையிலான் பாவம் சுற்றத்தாரே இல்லை தாயும் இலி தந்தையிலி சுற்றத்தார் இருக்கான் அப்பா அம்மா இல்லாத ஆளு ஒரே ஒரு ஆளு இனிஷியல் இல்லாத ஆளு ஒரு ஆளுன்னு அவர் தான் ஏன்னா சொன்னாதான் விளங்குது இப்ப உலகத்துல இருக்கிறவன் போல இனிஷியல் இல்லாத ஆள்னா அவனை எல்லாம் விரைக்க பார்ப்போம் ஏன் தகராறான ஆளுன்னு அர்த்தம் பெருமான் இன்சியல் இல்லாத ஆளு ஆனா வியக்க பாக்குறோம் அடே பெருமானினர் அவருக்கு என்ன இருக்கு அதனால ஒண்ணுமில்லாத ஆள் எனவே கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் அது என்னது கேளாதே எல்லாம் கேட்டான் எதையுமே கேட்காம நான் கேட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் நினைப்பிட இப்ப நம் போல ஒரு உருவம் இருந்து காதுன்னு வச்சு கேட்டோம் மூக்குன்னு வச்சு நுகர்ந்தோ கண்ணுன்னு வைத்து பார்த்தோம் உனக்கு புரியுதுக்கா இப்படி விண்ணப்பம் எல்லாம் பெருமான் கேட்டுட்டு தான் இருக்கிறான் அல்லவா கேளாதே எல்லாம் அப்ப என்ன தெரியும் என்ன பொருள் அவனுக்கு வடிவின்று வடிவின்மையினால ஐந்து பொறிகளும் என்று கண்காது மூக்கு இல்ல எனவே நம்போன்று பொறிகள் வழி அவன் கேளாமல் தன்னியல்வால் கேட்டவையின் கேளாதே எல்லாம் கேட்டான் என்றார் என்று எழுதணும் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு இது ரொம்ப அருமை இந்த இந்த மாதிரி ஒரு பொது மேடைகள்ல நீங்க சேர் ஒண்ணுதான் இருந்தது அது ஆனா நாலஞ்சு பேர் எல்லாம் விஐபியா இருக்கு என்ன பண்ணி தொலைப்பீங்க வரவேற்றதால அதுல இருக்கிறதுல யார் ரொம்பவோ அல்ல அவரை அதுலயும் மற்றவங்க கொஞ்சம் வேற எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னு வச்சுங்க சேர் போட்ட உடனே அது வந்து உட்காரும் எந்திரிமீங்களா அதனால மற்றவங்க எல்லாம் அப்படியே எல்லாம் சேர்கள் இல்லைன்னு அப்படி நிக்குது ரெண்டு மூணு விஐபி எல்லாம் அந்த நாட்டார்கள் விழித்திருப்ப ஆனா ஒரே ஒரு சேர் இருந்தது பெருமான் என்ன பண்ணாரா அவங்க எல்லாம் விழித்திருக்கும் போது மணிவாசகா வா கேட்டாரா ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு அதுக்கு அவங்க ஏதாவது தூங்கி தான் சரின்னு பரவாயில்ல இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் பார்த்துக்கிட்டு இருந்து அந்த சேர் வரும்போது இதெல்லாம் தனக்குத்தான் ஒவ்வொருத்தரும் நினைச்சான் கடைசியில மணிவாசகா நீ இதுல உட்காந்துக்கப்பா அப்படின்ட்டாரான் கருணை கருணை அங்க என்ன பொருள் நாட்டார் பிடித்து இருப்பேன்னு நம்ம சும்மா விஐபின்னு சொன்னோம் நல்ல பக்குவமுடைய ஆன்மாக்கள் பலரும் இருக்கவும் கூட இந்த பக்குவம் இல்லாத ஆன்மாவுக்கு உட்கார சொல்லி அவங்களாம் நிக்க வச்சுட்டியப்பா நாட்டார்கள் விழித்திருப்ப சொல்ல வேடிக்கையா சொன்னது உண்மை என்ன பொருள் எத்தனையோ நல்ல தவத்தன்மை உடைய ஞானியர்கள் அவர்கள் வந்து இது மாதிரி தவிசில உட்கார்றதுக்கு உடையவர்கள் இருக்கவும் கூட ஒண்ணுமில்லாத அடியனுக்கு போட்டியப்பா இந்த நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே அவங்க எல்லாம் எங்கேயோ பார்க்கும்போது நீ பாரு பத்திரமா பாரு காட்டாதனவெல்லாம் காட்டி இதுவரை காண முடியாத ஆனா காண வேண்டுவதாகிய இப்ப காட்டாதனங்கிறது என்னன்னு கேட்டா இதுவரை காண முடியாத ஆனா காண வேண்டியதாக இருக்கிற காட்டாதனை எல்லாம் காட்டி இதுக்கு என்ன ஒரு சொல்றதுங்க என்ன ஒரு சொல்றது காட்டாதனை எல்லாம் காட்டி என்று சொன்னேன் என்ன பொருளுங்கிற முண்டம் ஒரு இருந்துச்சுன்னா காட்டாதன காட்டாதன எல்லாம் எல்லாம் காட்டி காட்டி இதுதான் இப்ப என்ன சொல்லிவிட்டேன் புதுசா இந்த காட்டாதனங்கிறது இடதுபுறத்துல போட்டு ரெண்டு கோடு போட்டேன் ஏன்னா அது பொருள் எழுதுறேனா இப்ப விளங்காததுக்கு விளக்கம் பண்றேனா அதனால காட்டாதன காட்டாதன எல்லாம் எல்லாம் காட்டி காட்டி உன் தலையில தான் இது கொண்டு போகணும் இது ஒரே அது கடைசியில் சொல்லணும் எளிமையா தான் இருக்குது காட்டாதன எல்லாம் காட்டி சொல்லணும்னு பார்த்தா ரொம்ப சாதாரணம் சாதாரண இப்ப ஒரு பத்தாம் கிளாஸ் அல்லது நாலாம் காட்டாத இது வரைக்கும் காட்டாதெல்லாம் காட்டினாங்களாம் அப்படிங்கிறது அது பொருள் தெரியுது அந்த காட்டாத என்னது தெரியுது இதுக்கு அங்க போகணும் இன்னொரு திருவாசகம் கேட்டாயோ தோடி கிரி செய்தவார் ஒருவன் கேட்டியாடி அந்த ஆள் செஞ்சது அதுதான் அன்னைக்கே சொன்னேன் வெள்ளையும் ஜல்லையுமா இருந்தா காவன்னா தானா இல்லைன்னா பண்ணி போடுறீங்களே கூடவே காதல் கத்திரிக்கான்னு அதனால கிரி செய்தவார் ஒருவன் என்ன அடுத்து என்ன கேட்டாயோ தோடி கிழி செய்தவார் ஒருவன் ஏண்டி என்னடி பண்ணுனா எங்கிட்ட சொன்னி அப்படின்னாரு தீட்டார் மதில் போடை சூழ் தென்னன் பெருந்துரையான் வேண்டி அவன் அரண்மனையை பார்த்தீங்கன்னா என்ன எப்படிப்பட்ட மதில் தெரியுமா தஞ்சாவூர் ஜில்லாக்காரரு எம்மாம் பெருசு மதில் எம்மா இந்த எம்மாங்கிறது அங்க வரும் இப்ப பரவாயில்ல கொஞ்சம் குறைஞ்சிட்டு தஞ்சாவூர் ஜில்லாலாம் இங்க யாரும் இருந்தால் கவலை கவலைப்படப்படாது எம்மாம் பெருசு தீட்டார் மதில் புடைசூள் அப்படி ஓவியம் தீட்டு மதில்லாம் இருக்க முடியாது மதில் புடைசூள் தென்னன் அவ்வளவு பெரிய மதில் உடையவனாடி அங்க ஒன்னு அழைச்சிட்டு போனானாடி ஆமா அவ்வளவு வந்துட்டுதுன்னு வச்சுக்கோ வெளியூர் வெளியூர்காரனா இருக்க போறான்டி இல்லடி தென்னன் நம்மூர் ஆள்டி அது போதுவோ சில்ற பெருந்துரையான் அப்படி காட்டணும் பெருந்துறைய எப்படி இப்படியும் காட்டணும் இந்த இடத்துல எங்கேயுமே காட்டக்கூடாது பெருந்துரை பெருந்துரை தான் ஆனா இங்க பெருந்துரைய மதிலே அப்படி இருக்குன்னா எப்படி இருப்பாண்டி பெரிய ஆளுச்சுக்கா பெரிய புள்ளிடி பெரிய புள்ளி பெருந்துரையான் ரெண்டு பேரும் போனிய அந்த அரண்மனைக்குள்ள என்ன பண்ணீங்க காட்டாதனை எல்லாம் காட்டி இதேதான் கதை ஏ சார் இங்கதான் காட்டாதனை எல்லாம் காட்டிங்கிறது விளக்கம் இல்லை நீங்க அங்க என்னாரு இதுக்கு மேல அண்ணன் அது அதுக்கு மேல இது அண்ணன் இது பின்ன என்னதான் காட்டாதனை எல்லாம் காட்டினார் சிவ சிவ பொறுத்திருந்து பாருங்கள் இங்க விளக்கம் இல்லை அங்கதான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி அதுதான் திறவுகோல் அதுதான் திறவுகோல் அப்போ காட்டாதனவெல்லாம் இதுவரை காண வேண்டியதாய் ஆனால் என்னால் காண முடியாது இருந்தவெல்லாம் காட்டி சிவமாகிய தன்னை காட்டினர் அப்ப சிவமாகிய தன்னை காட்டி எனவே நம்முடைய சைவ சித்தாந்தம் எத்தனை பொருள் சொல்கிறது முப்பொருள் உண்மை கூறுகிறது முப்பொருள் எது ஒன்று சிவம் காட்டி என்றார் சிவம் போக மற்ற எஞ்சியது இந்த ஆன்மாவையும் ஆன்மாவை பிடித்திருக்கிற மலக்கூட்டையும் காட்டி என்று ஒரு செய்யும்